திருச்சிற்றம்பலம் ஆனந்த மாலை சிவானுபவ விருப்பம் ஆனந்தம் சிவானந்தத்தை குறித்தது இந்த பாடல் தொகுதி மாலை என வழங்கப்பெற்றது சிவ அனுபவ விருப்பம் என்பது முன்னோர்கள் தந்த குறிப்பு ஆனந்தமே அனுபவம் என்பது பற்றி இந்த குறிப்பை வழங்கியிருக்கிறார்கள் பொருள் பற்றி பார்க்கும்போது இப்பகுதி இடையே பொருத்தமாக கோர்க்கப்பட வேண்டியது ஏது காரணம் பற்றியோ இறுதியில் வைக்கப்பெற்றிருக்கிறது இத்தொகுதியிலே மூன்றாவது பாடலிலே அருமையான அற்புதமான சாத்திர சொற்களை நமக்கு வழங்குகிறார் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வழங்கப்பெறுகிற சாத்திர வார்த்தைகளுக்கு சீலமின்றி நோன்பு இன்றி செறிவேயின்றி அறிவு இன்றி என்று கூறி சீலம் என்பது சரியை நோன்பு என்பது கிரியை செறிவு என்பது யோகம் இவைகளினால் பெறுகின்ற முக்தி நிலையை ஞான நிலையை அறிவு என்று குறிப்பிடுகின்றார் சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி என்று கூறுவதினாலே சீலத்தினாலே நோன்பும் நோன்பினாலே செறிவும் செறிவினாலே அறிவும் கூடும் என்கின்ற அந்த படிநிலையையும் சொல்லுகின்றார் திருக்கோயில் வழிபாடு சீலம் நாம் தினந்தோறும் ஆற்றுகிற சிவபூசை நோன்பு பிறகு அகத்திலே வழிபடுகின்ற நிலை செறிவு இதனால் விளைவது ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவு பார்க்கும் இடந்தோறும் சிவமாக பார்க்கின்ற நிலை இந்த நான்கையும் மிக அற்புதமாக இந்த ஆனந்த மாலையிலே மூன்றாம் பாடலிலே பெருமான் நமக்கு அமைத்து காட்டுகின்றார் மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடன் வியன் உலகம் பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரவில்தான் கல்லேரனைய மனக்கடையாய் கழிப்புள்ளு வலக்கடல் வீழ்ந்த என்னேரனையேல் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடைய அடிமைக்கு ஆறின்பே பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே நோக்கு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்த சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டு ஆய் அகன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி பாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவரே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கெடிலாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னேயே கொடுமானரகத்து அழுந்தாமே காத்து யாட்கொள்ளும் குருமணியே நடுயாய் நில்லாது ஒழிந்த நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தயானி என்பால் இல்லையே நாயே அடிமை உடல் நாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவாயின்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோதா சாவார் என்னளவோ தக்கையாறு அன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேத்தாயே நரியை குதிரை பறியாக்கி ஞானமில்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும் அறியேனே